காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் நீங்கள் வாழ்க்கை நேற்றைய பள்ளி குழந்தைகளுக்கு இருந்தது மாதிரி உங்களுக்கு அவ்வளவு சுலபமா இப்ப இல்ல நாங்க ஸ்கூல்ல படிச்ச நாட்கள்ல ஒரு நாளாவது ஹோம்ஒர்க் பண்ணலையேன்னு வருத்தப்பட்டோம் இல்ல டெஸ்ட் இவ்வளோ இருக்கேன்னு கவலைப்பட்டோம் ஞாபகமே கிடையாது உண்மையிலேயே இப்ப நீங்க ஒன்னாம் கிளாஸ் வரத்துக்கு முன்னாடியே ஒன்பது பேர் கேக்குறாங்க நீ என்னவாக போறன்னு ஒன்னாம் கிளாஸ் தான் அந்த பிள்ளை நீ டாக்டர் ஆக போறியா என்ஜினியர் ஆக போறியா அவன் என்னவோ ஆக போறான் அவனுக்கு என்ன தெரியும் நான் என்னோட அஞ்சு ஆறு ஏழாம் கிளாஸ் படிக்கிறப்போ கூட எனக்கு வாழ்க்கையில் இருந்தது ஒரே ஒரு ஆசை தான் என்னன்னா நான் படித்தது ஒரு அரசு பள்ளியில் இந்த அரசு பள்ளியில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த தண்டவாளத்தோடைய துண்டை எடுத்து பெல்லா கட்டியிருப்பாங்க எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஆசை அந்த பெல்லை அடிக்கணும் இதை தவிர எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசைகள் எதுவுமே இருந்தது கிடையாது ஒரு நாளும் எங்க அப்பாவோ அம்மாவோ நீ அதுவாக போறியா நீ இதுவாக போறியா கேட்டதே கிடையாது உண்மையில சொல்ல போனா நான் என்னுடைய முதல் பேச்சு போட்டிக்கு போயிட்டு மூணாவது பரிசு எனக்கு கிடைச்சது இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி அன்னைக்கு நான் இருந்தேன் அது வந்து ஒரு இன்டர் ஸ்கூல் போட்டி அது அந்த போட்டி முடிச்சுட்டு நான் பஸ்ல வரேன் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக எங்க அப்பா பஸ் ஸ்டாப்ல சைக்கிளோட நின்றுட்டு இருந்தார் என்னை இறக்கி விட்டாரு பஸ்ல இருந்து நான் கே காத்துட்டு இருக்கேன் எதுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு அப்பா கேட்கணுன்றதுக்காக அதெல்லாம் ஒன்றும் கேட்கல பத்திரமா போயிட்டு வந்தியா சாப்பிட்டியா சரி சைக்கிளில் ஏறி உட்காரு எனக்கு தேவை ஒரு கேள்வி அவர்கிட்டருந்து வரல வீட்டு வாசல்ல என்னை இறக்கி விடுற போது நான் தாங்க முடியும் அப்பா எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அது முக்கியம் இல்லை பார்ட்டிசிபேஷன் தான் முக்கிய பரிசை பற்றி கவலைப்படாது இதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது இப்படித்தான் பள்ளி குழந்தைகளுடைய உலகம் ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு சில தொலைக்காட்சிகள்ல சின்ன பிள்ளைகளுக்கு போட்டியெல்லாம் நடத்துறாங்க பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி ஒரு பையன் ஒருவேளை ஜெயிக்கலன்னா அந்த அம்மா இங்கிருந்து சுட்டு வரல காமிச்சு நடுவரையே மிரட்டுது அங்க அந்த குழந்தை ஜெயிக்கலனாக்க இந்த அம்மா விக்கி விக்கி அழுது இங்க கதறி அழுது அந்த சேனல்ல இருக்கிறவங்களை நல்லா அழுங்க நல்லா அழுங்கன்றாங்க எவ்வளவு மன இறுக்கத்திலையும் அழுத்தத்திலையும் இன்றைய பிள்ளைகள் வளருகிறார்கள்ன்றதை யோசிச்சு பார்த்து தான் இந்த தலைப்பை நம்ம அணுகணும் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்களும் மாறிட்டாங்க பிள்ளைகளினுடைய மனப்போக்கம் பெரிய அளவில் மாறிடுச்சு எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க தாத்தா இருக்காரு அவர் ரொம்ப கண்டிப்பு கண்டிப்புனா எப்படிப்பட்ட கண்டிப்புனாக்கா வீட்டில் சத்தமே இருக்கக்கூடாது இப்போ இந்த பக்கெட்டில் தான் தண்ணியெலாம் தூக்கிட்டு வருவோம் அப்போல்லாம் இந்த குழாவில் தண்ணியெலாம் கிடையாது இந்த பக்கெட்டில் தண்ணியை தூக்கிட்டு வந்து அதை இப்படி கீழே வச்சாக்க அந்த வாளியினுடைய பிடி இருக்கு பார்த்தீங்களா அந்த பிடியை அப்படி அப்படி டப்புன்னு போட்டு ஒரு சத்தம் வந்தால் அது அவருக்கு பிடிக்காதான் எங்கள் தாத்தாவுக்கு அந்த வாளி அப்படி அப்படி வச்சு அந்த பிடியை அப்படி கீழே வைக்கணும் லேசா இந்த சத்தம் கூட வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்ம வீடுகளில் இது நடக்குமா உங்களுக்கு வீடுகளிலே இருக்கிற சுதந்திரம் என்பது பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்பா அம்மா சொல்லுகிற எதையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனநிலையில் நீங்களும் இருக்கீங்க இந்த மாறிவிட்ட சூழ்நிலையை வச்சுதான் இந்த தலைப்பை நாம அணுகணும் இல்லையா என்னங்க உண்மையா இல்லையா நேற்றைய போல வாழ்க்கை இன்றைக்கு இல்லைன்றத புரிஞ்சுட்டு தான் இந்த தலைப்பை அணுகணும் இப்போ இங்க பேசின ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப ஆவேசமா ரொம்ப நேர்மையா அவங்க மனசுல இருக்கிறத அவங்க பேசியிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒருவேளை அப்பா அம்மா எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லை டீச்சர் எழுதி கொடுத்துருக்கலாம் சில பேர் எழுதி கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு இங்கேருந்து பார்க்குற போதே தெரியுது ஏன்னா இவங்களோட அவங்க தான் டென்ஷனாக இருக்காங்க நகத்தை கடிச்சுக்கிட்டே இருக்காங்க சரியா பேசணுமேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களினுடைய ஆயுதமாக எது இருக்கணும் கண்டிப்பா கனிவா இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த கேள்வி இப்ப யார இதை இதை ஓட்டிங்லாம் எடுத்து இதை முடிவு செய்ய முடியாது எது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இங்க பேசினவங்கள கண்டிப்புன்னு அந்த அணியில பேசினவங்க சொன்ன சில கருத்துக்களை நம்ம வந்து ரொம்ப நேர்மையா யோசிச்சு பார்க்கணும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற பழமொழி இந்த ஊர்ல காலங்காலமா இருந்துட்டு இருக்கு சார் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு அடிச்சாதான் பையன் கேட்பான்றது உறுதியான நம்பிக்கையாக இருந்திருக்கிறது பிள்ளைகளை ஆசிரியர்கள் அடிப்பதை பற்றி நம்ம பெற்றோர்கள் கவலைப்பட்டதே கிடையாது இங்க யாரோ பேசினப்போ சொன்னாங்க அந்த கண்டிப்பு இதுல கண்ணை மாத்திரை விட்டுட்டு பாக்கியில தோலை உரிங்கன்னு சொல்லி தான் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்களா இன்னைக்கு டீச்சர் இப்படி கையை தூக்கினாலே பையன் சொல்லிடுவான் நாளைக்கு சன் நியூஸில் வந்துருவீங்க நீங்கள் கையை தூக்கிட முடியுமா டீச்சர் இன்னைக்கு அப்படின்றது சாத்தியம் கிடையாது இப்போ வீட்டில் அப்பா அம்மா அடிக்கிறது கூட இனிமேல் சாத்தியம் கிடையாது ஏன்னா குழந்தைகள் அவ்வளவு சென்சிட்டிவான மன அமைப்போடு இன்னைக்கு இருக்காங்க பிள்ளைகள் அவ்வளவு அடி வாங்குவதே ஒரு அவமானமாவே நினைக்கல அப்ப ஆசிரியர்கள் தானே அவங்க அடிக்காம நம்மள வேற யார் அடிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது பிள்ளைகளினுடைய மனது அது அனிச்ச மலர்னு இங்க பேசின ஒரு குழந்தை சொன்ன அது மாதிரி அனிச்ச மலர் மாதிரி இருக்கு மற்றவர்கள் எதிரில் அவமானப்படுத்தப்படுவதை தாங்கிக் கொள்ளவே முடியாத மனநிலையில் இன்றைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பி உதவலாம்ன்ற பழமொழியை வைத்துக்கொள்ளும் முதல்ல அந்த பழமொழியே தப்பு பல பழமொழிகளை தான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த பழமொழியோட ஆரிஜினே என்னன்னாக்க ராமனுடைய பாத அடியை பரதன் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்தான் அந்த பாத அடி வந்து அவனுக்கு உதவுவது மாதிரி அவனுக்கு உண்மையான அண்ணனான ராமன் உதவவில்லை அதனால அண்ணனே உதவாத போது கூட அண்ணனுடைய அடி உதவுன்றது தான் அது அதனுடைய அந்த பழமொழியினுடைய அடிப்படை நம்ம நமக்கு சௌரியமா இருக்குன்னு அடி வெளுக்கிறதுக்காக அந்த பழமொழியை வச்சுட்டு இருக்கோம் அந்த பழமொழி இந்த காலகட்டத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா குழந்தைகள் இவ்வளவு சென்சிட்டிவான மன அமைப்போடு இருக்கிற போது அதை ஒத்துக்கொள்ள முடியுமா முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முதலிலே கசக்கும் பின்புதான் இனிக்கும் ரொம்ப அழகான பழமொழி மிக மிக அழகான பழமொழி கண்டித்து சில விஷயங்களை சொல்லுகிற போதுதான் கேட்கணும்ன்ற மனநிலையை வருது காந்தியே அவருடைய ஆசிரமத்திலே இருந்த பையனை ஒரு முறை அடித்து விட்டார் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன் அஹிம்சைக்கு பொருளாக விளங்கிய காந்தியே ஒரு முறை ஸ்கேல பயன்படுத்தியிருக்கார் ஆனா அந்த பையன் அதுக்கு பிறகு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்திருக்கான் அவருடைய மனசுல அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப அந்த அடி கரெக்டா தப்பான்னு கடைசி மட்டும் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அவர் சில பிள்ளைகள் எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பிஹேவ் பண்றாங்க கிளாஸ்ல ஓயாம பேசுறாங்க என்னதான் செய்வீங்க நீங்க இன்றைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தை நினைக்கிற போது எனக்கு பயமா இருக்கு சில சமயத்து என் பொண்ணு ஏழாம் கிளாஸ்ல படிக்கிற ஒரு நாள் வந்தவன சொன்ன அம்மா புது மிஸ் அப்படியே அம்மா மிஸ் பேர் என்ன இன்னும் வைக்கல செய்வீங்க நாங்களாம் இந்த மாதிரி சொல்லியிருக்க முடியுமா ஏன்னா எங்கள் வீடு பூரா டீச்சர்ஸாக இருந்தாங்க டீச்சருக்கு பேர் வச்சுருக்கோன்னு சொன்னாலே தொலைச்சிருவாங்க இன்னைக்கு அவள் ஜாலியாக சொல்கிறேன் இன்னும் வைக்கலை டீச்சர்ஸை வந்து இவ்வளவு ஜாலியாக எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மையில அவர்கள் இருக்கிற போது ஓரளவு கண்டிப்பு நமக்கு தேவையாக தானே இருக்கிறது என்பது நம்ம நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா குகன்ற பையன் பேசும்போது சொன்னால் கண்டிப்பு இல்லாதவருக்கு கண்டிப்பு இல்லாதவருக்கு கருணை காட்டவே முடியாதுன்னு சொன்ன ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ் அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து உண்மையிலேயே கருணை மயமானவராக இருந்தா கூட அவர் ரொம்ப நல்லவர்னு பையன் சொல்லவே மாட்டான் கண்டிப்பா இருக்கிற ஒருவர் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற கருணையை சில சமயங்களிலே வெளிப்படுத்துகிற போது திட்டினா கூட அவர் ரொம்ப கருணையுள்ள சார்டா அவர் தான் அவருக்கு தான் பேர் கிடைக்கும் குகன் சொல்லுகிற அந்த வாதத்தை நாம் புறந்தள்ளிவிட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது